வாசிக்க கேட்கலாம் Book of Leviticus, chapter 9, verse 3 and 4. And unto the children of Israel thou shalt speak, saying, Take ye a kid of the goats for a sin offering, and a calf and a lamb, both of the first year, without blemish, for a burnt offering, also a bullock and a ram for peace offerings, to sacrifice before the Lord, and a meat offering mingled with oil, for today the Lord will appear unto you. மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள் இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் என்று சொல் என்றான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக May God's இங்கு நான்கு விதமான பலிகள் இந்த இரண்டு வசனங்களிலே சுட்டிக்காட்டப்படுகிறது In these two verses, we can see four kinds of offerings. வேதத்திலே பத்து விதமான பலிகள் சுட்டிக்காட்டப்படுகிறது In the Bible, there are ten offerings are mentioned. அதுல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐந்து பெரிய பலிகள் ஐந்து சிறிய பலிகள் And so one are the great offerings and five are the small offerings. ஆனால் இங்கே நான்கு விதமான பலிகளை செலுத்தும்படியாக ஆண்டவர் பேசுகிறார் But here the Lord is speaking them to offer four kinds of offerings. பழைய ஏற்பாட்டிலே இந்த பலிகள் எழுத்தின் பிரகாரமானது புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய தன்மை உள்ளது And these offerings in Old Testament are formed in a literal format, but in the New Testament, when it comes, it shows in a spiritual manner. கோ- ஆ, எத்தனையோ வருடங்களாக நூற்றுக்கணக்காக இல்லாவிட்டால் எத்தனையோ நூறாண்டுகளாக ஜனங்கள் பலிகளை செலுத்தி வந்தார்கள் And for years together and for centuries, and the people, they offered offerings unto God. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதமாக பலியை செலுத்தினார்கள் In every situations according to their life and they offered situ- offerings to unto God. பாவம் செய்யும் பொழுது குற்றம் செய்யும் பொழுது அவர்கள் குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி இவைகளை செலுத்தினார்கள் So when they committed sins and when they committed faults and they offered the trespass offering and sin offering. தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்கள் சர்வாங்க தகன பலி தங்களுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் உண்டு வேண்டுமானால் சமாதான பலிகள் இப்படி ஒவ்வொன்றையும் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவண்ணமாய் ஜனங்களுக்கு கத்தர் கட்டளையிட்டிருந்தார் When they want to get something from God and they offered burnt offering and when they want to solve the problems and they gain the peace offering and this is how according to the situations and circumstances they offered offerings in Old Testament. ஆனால் இங்கே நான்கு பலிகளை செய்யும் பொழுது ஒரு முக்கிய சம்பவம் நடக்கிறது But here when they offer these four offerings an important incident is taking place. நீங்கள் இதை செய்து பாருங்கள் இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் And you do all these unto God and the Lord shall appear unto you today. தரிசனம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது The vision that impartakes an important part in Christian life. ஒருவன் தேவனுடைய மனுஷனானால் இந்த தரிசனம் என்கிறதான ஒரு கிஃப்ட் அவனுக்குள்ள ஆபரேட் ஆகிறதாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது If one is a man of God, the Bible represents and he should have a vision. இன்றைக்கும் கூட தரிசனம் காண்கிற அநேகரை நாம் பார்க்கலாம் Even we can see many that are seeing visions. ஆனால் அன்றைக்கு தரிசனம் கிடைக்காத ஜனங்களும் இருந்தார்கள் But there are some in those days that they did not get vision. ஜனங்கள் தேவனோடு நெருங்கி வந்தால் இல்லாவிட்டால் ஜனங்கள் ஆவிக்குரியவளா இருந்தால் தனிப்பட்ட விதத்திலும் பொதுவிலும் கர்த்தர் பல தரிசனங்களை கொடுத்ததை வேதத்திலே பார்க்க முடியும் When the people come closer to God, we can see in the scriptures and the Lord gave many visions to them. ஆனால் ஜனங்கள் தவறுகளை செய்யும் பொழுது இல்லாவிட்டால் முன்னுக்கு நிற்கிறவர்கள் தவறுகளை செய்யும் பொழுது தரிசனத்தை ஜனங்கள் இழந்து போகிறதை நாம் பார்க்கலாம் We can see when the people commit a mistake and they that are standing in forefront when they commit some faults, we can see that they are losing the vision of God. ஜனங்கள் தரிசனத்தை இழக்கும் பொழுது அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது And when the people lose their vision and we can see the people are corrupted or go out of their way. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் and where there is no vision the people will perish ஒன்னு சாமுவேல் மூணாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது when we look at first samuel chapter 3 முதலாம் வசனம் சொல்லுகிறது பிரத்யட்சமான தரிசனம் அந்த நாட்களில் இல்லாமல் போய்விட்டது and so was one says and there was no vision open vision on those days ஏனென்றால் அன்றைக்கு ஊழியத்தில் இருந்தவர்கள் அந்த நிலவரத்தில் அவர்கள் இல்லை because those that are on those days and they were not in a proper state in those times இன்றைக்கும் கூட நமக்கு தரிசனத்துக்காக நாம் காத்திருக்கிறோம் Even today, and we may have some chances to lose our vision. தரிசனத்தில் இரண்டு பகுதி இருக்கிறது There are two sides in vision, ஒரு சம்பவத்தை கத்தர் வெளிப்படுத்துவது தரிசனம் and when the Lord reveals a matter, that is a vision. ஒரு மனிதனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவது தரிசனம் And when the Lord reveals himself to a man, and that is also a vision. நடக்க போகிற காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தினால் அது தீர்க்க தரிசனம் And when the Lord is going to say for the matter is going to happen in future, and that is prophecy. அஹ், ஒரு சிலருக்கெல்லாம் அப்படி டக்கு டக்குன்னு ஒரு தரிசனம் கிடைக்கும் And some, they get the uh, vision spontaneously, எல்லாரும் ஜெபத்துல இருப்பாங்க எல்லாருக்கும் அது கிடைக்காது ஒரு சிலருக்கு கண்ணை மூடின உடனே தரிசனம் கிடைக்கும் and all will tarry in pray- prayer, but all cannot receive the vision, but they that are having this gift, and the gift will be operated for them. புதிய ஏற்பாட்டுல வாலிபர்களுக்கு இந்த தரிசனம் ஒரு கிஃப்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது In New Testament, we can see, and this vision is a gift to the youths. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் நிறைவேற்றப்பட்டதாக பேதுரு பேசுகிறார் In book of Joel, chapter 2, the verse, the prophecy which is uttered, it is fulfilled in Acts of the Apostles, chapter 2. அப்போஸ்தலர் இரண்டு பதினாறுல பதினேழுல நாம் இதை பார்க்க முடியும் And we can see this incident in Acts of the Apostles, chapter 2, verse 16 and 17. சரியான அபிஷேகம் வரும்பொழுது வாலிபர்கள் தீர்க்க தரிசன தரிசனம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள் When the right anointing comes and the youths become uh, possessing the vision of characters. அப்ப வாலிபர்களுக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு தரிசன ஒரு அனுபவம் பழைய பரிசுத்தாவின் அபி- அபிஷேகத்துக்குள் இருக்கிறது And so in New Testament period, and the youths are having the gift of visions that is vested or hidden in anointing of Holy Spirit. இவைகள் இந்த பூமியிலே நமக்கு சில காரியங்களை கத்தர் வெளிப்படுத்துகிறதற்கு ஒரு ஏதுவாக இருக்கிறது And these are some of the things that helps us or methods or means and to to make us to reveal the vision of God. anal mulu sabaiyum oru darshanathukaga காத்திருக்கிறது. But the whole church is waiting for the vision. adu அது எபிரேயர் le சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned in book of Hebrews chapter 9 verse 28. adu ஆண்டவராகிய yesu christudaiya varugai காண்பிக்கிறது. That shows coming of our Lord Jesus Christ. tamakkaga காத்துக் அவர் இரண்டாம் தரம் தரிசனம் ஆவார் And he shall appear the second time, they that are waiting for him. அந்த இரண்டாம் வருகையினுடைய தரிசனத்துக்காகத்தான் சபை காத்திருக்கிறது And that's for the second coming and the church is earnestly waiting. இந்த தரிசனம் எப்படி கிடைக்கும் And how they can get this vision? அது கிடைக்கிறதுக்கு நான்கு விதமான பலிகளை ஒரு தேவனுடைய மனிதன் செலுத்த வேண்டியது அவசியம் And so it's needed for a man of God to offer four kinds of offerings to receive this visions. இல்லாவிட்டால் நான்கு விதமான அனுபவங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டியது அவசியம் Or he have to put in practice the four kinds of offerings in his life. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தரிசனம் பார்க்கணும்னு ஆசை And all are having an urge or having a desire to see visions. சில நேரங்கள்ல நமக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாம நாம் போய்விடுகிறோம் And sometimes without guidance and we are going out of the way. உத்தமனாகி யோபு தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது And when the Job the upright says about his life. யோபு முப்பத்தி ஐந்து பதினான்குல பேசும் பொழுது So when you speak in book of Job, chapter thirty-five, verse fourteen. அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீர் சொல்லுகிறீரே அங்க நண்பர்களுக்கு வந்து கேக்குறாங்க இவன் சொல்லி இவன் புலம்பி இருக்கிறான் எனக்கு தரிசனமே கிடைக்க மாட்டேங்குது and he says அந்த ஒரு உத்தமனான மனுஷன் தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விலகிறவன் ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு இப்பொழுது தரிசனம் இல்லைன்னு சொல்லி தடுமாறுறாங்க so upright man and who who was feared god and escaped from evil now he was stumbling that he was not able to receive the vision கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக may god's holy name be glorified அன்றுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு தரிசனமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது and so the christian life it is a life full of vision நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சூழ்நிலைகளை விலக்கி கொடுக்க முடியாத இந்த கிஃப்ட்டை கத்தர் நமக்கு கொடுக்கிறார் In our life, the Lord is giving this gift of vision and to explain or to reveal our life unto us. ஆனால் இப்பொழுது கிடைக்கிற தரிசனங்களை விட நாம் மகிமையில அவரை தான் மிகவும் முக்கியமானது And so more than the visions that we get get now and its more friends and there will appear in his glory. முதலாவது பாவ நிவாரண பலி And first it is the trespass offering இரண்டாவது சர்வாங்க தகன பலி and second is burnt offering மூன்றாவது சமாதான பலி and third peace offering நான்காவது போஜன பலி and fourth one is meat offering. இதுக்கு பழைய ஏற்பாட்டுல பலவிதமான விளக்கங்கள் இப்ப அதுக்குள்ள நம்ம நுழைய முடியாது In Old Testament and there are many kinds of explanations but we don't want to entangle it in. அப்படி நுழைந்தா நம்ம வெளியே வர முடியாது But if we enter, we cannot come out அது மிகப்பெரிய ஆழம் and that it is a great deep. ஆனா இந்த நான்கு பலிகளும் ஆவிக்குரிய விதத்துல ஒன்றோடு ஒன்று பிணைந்தது These three offering, four offerings in the spiritual manner, it is joined together. பாவ நிவாரண பலி And first one is sin அது offering, அது சர்வாங்க தகன பலியோடு இணையும் it is joined with burnt offering. சர்வாங்க தகன பலி And burnt offering, சமாதான பலியோடு இணையும் it is joined with a peace offering. சமாதான பலி போஜன பலியோடு இணையும் And peace offering will join with the meat offering. ஆ, ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தன்னுடைய வாழ்க்கையில பாவ நிவாரண பலி என்பதை தினமும் செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் He who says that he is a man of God and every day and he must have the practice of offering sin offering ஏனென்றால் அவன் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறார் because and he is living in the world full of sins பாவம் என்பது அவனோடு போராடிக் கொண்டிருக்கிற ஒரு வல்லமையுள்ள ஒரு சக்தி and sin it is a powerful power but it's working against him அது அவனை தாக்கும் பொழுது when it attacks him இல்லாவிட்டால் அதை சேதப்படுத்தும் பொழுது but when it comes and hurts him இல்லாவிட்டால் ஒரு தூசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் தூசியே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் உங்கள் மேல் வந்து அது படியும் And you can see the dust particles and you cannot see if It is invisible but it will come and fall upon you. ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகு அந்த தூசி அதிகமாயிட்டுனா கண்டுபிடிச்சிரலாம் But after a particular point of time when it increases and we can identify the dust particles நீங்க ஒரு தப்பும் பண்ணல and you did not commit any mistakes. but அது சுழன்று கொண்டிருக்கிற அந்த தூசி எப்படியாவது உங்க மேல் வந்து படியும் But the dust which is moving will come and fall upon you. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது நீ எழும்பும் பொழுது தூசியே என்ன செஞ்சிரே உதறி விட்டுட்டு எழும்பு அப்படின்னு சொல்லுகிறது So the Bible says, when you arise, shake off your dust and arise. அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பாவம் என்கிறது ஒரு சக்தி ஒவ்வொருத்தரோடும் நெருங்கி நின்று அது போராடும் Likewise in spiritual life and this sin is also a power and it comes near everyone, it comes and strike hard with people. எபிரேயர் 12 ஒண்ணுல பார்க்கும் பொழுது When we look into Hebrews chapter 12 நம்மை verse 1 சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது and so it is said about the sin and these are the sin that come and beset us. அஹ், பழைய ஏற்பாட்டு பாவம் என்பதற்கும் புதிய ஏற்பாட்டு பாவத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது There are difference between the sins in Old Testament and in New Testament. பழைய ஏற்பாட்டு பாவம் என்பது ஒரு மனுஷன் தவறு செய்து அதுல சிக்கி அது நிரூபிக்கப்பட்டால் அவன் குற்றவாளி When Old Testament sins when we see and when it was proved and the sins which are committed and he should be accused or judged. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல But in New Testament it is not like that. தீய நோக்கம் எல்லாமே பாவம் And all the evil intentions are sin. தவறான பார்வைகள் எண்ணங்கள் உணர்வுகள் ஒருத்தனை அடிக்க வேண்டாம் ஒருத்தனை அடிக்கணும் நம்ம நினைச்சாலே அது பாவம்னு பைபிள் சொல்லுகிறது Wrong intention and wrong sight and wrong feelings when you want to beat not against, when you want had an intention to beat and that is also a sin. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும் And so every day the people of God and they must offer sin offering. அதுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை அடிக்கணும்னு அந்த காலத்துல சொல்லப்பட்டது And so it is said that and they have to beat a goat for it. நீங்க தான் அந்த ஆட்டுக்குட்டி நான் தான் நம்ம தான் அந்த ஆட்டுக்குட்டி And so we are the kid of the goats and we are all of the kid of the goats. நம்மை அறிக்கையிட்டு சில காரியங்களை பிரதிஷ்ட பண்ணி இனி இப்படி பேசக்கூடாதுன்னு நம்மளோட மனசை உடைச்சு சரிப்படுத்துகிறதுக்கு தான் பாவ நிவாரண பலி and sin offering is the offering that we have to break our heart and confess that I will no more commit such sins in my life. மற்றவர்கள் நம்ம மேல் ஏகிறதான பல காரியங்களை சகித்துக் கொள்ளும் பொழுது அதனால மனதில வலி உண்டாகும் அதை நீங்கள் பாவ நிவாரணம் அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் When some come and attacks you, when speaking ill of you, and you are bearing or enduring the pain, and so that is the sin offering that you offer in your life. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு தேவனுடைய மனுஷன் பாவ நிவாரணம் செய்து கொண்டே இருக்கணும் And every day, the people of God are a man of God and should offer the sin offering. அது ஒவ்வொரு நாளும் அவனுக்குள்ள நடக்க வேண்டியது And this should happen in every day in his life. அது டெய்லி அந்த வேலையை அவன் செஞ்சிட்டே இருக்கணும் And every day he must do this work in his life. நீதிமொழிகள் 16 ஆறை பார்க்கும் பொழுது When we look unto Proverbs chapter 16 verse 6, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் 14 verse 6 says, "And by truth and grace and sin will be purged." நீதிமொழிகள் 16 6 Sixteen six of Proverbs. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது And what it is said there, ஒரு மனுஷனுடைய பாவம் நிவர்த்தி ஆகணும்னா தேவனுடைய கிருபையை அவன் உ- கொண்டு வர வேண்டும் and mercy only the sins should be purged and he must bring the mercy of God. சத்தியத்தை முன்னாக கொண்டு வந்து நிறுத்த And வேண்டும் he have to place the truth before him கேட்ட சத்தியங்கள் and the truths that he has அறிந்த சத்தியங்கள் and the truths we have known, படித்த the சத்தியங்கள் truths we have read தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியங்களை வைத்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு ஒரு நாளை அவன் கணக்கு போட்டு பார்க்கணும் and the truths the Lord has taught him and we have to account or calculate light in the beam. அப்படி அவன் செய்யும் பொழுது and when he does doing that அவன் ஒரு அறிக்கை செய்வான் and he will confess அந்த அறிக்கையோடு விட்டுற கூடாது and with the confession we should not leave அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும் and we should confess and leave it இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாவத்தை நீங்க விட்டீங்கனாலே ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு நீங்க ஒரு பரிசுத்தவானாய் உருவெடுத்துவீர்கள் so every day when you are leaving the sins in your life and after a particular point of time and you will become saint in your life நீதிமொழிகள் 28 13 ஐ பார்க்கும் பொழுது when we look unto proverbs chapter 28 verse 13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் and he who cover the sin will not give life அவைகளை அறிக்கை seidu vittu vidugiravan irakkam peruvan but he who confesseth and forsake shall have mercy than paavangalai மறைக்கும் பொழுது வாழ்வு நமக்கு இல்லாமல் போய் விடுகிறது and so we are not having the life of covering our sins and living ana adhe nerathile அறிக்கை செய்கிறது maatramalla அறிக்கை seidu விட்டு விடும் பொழுது இரக்கம் கிடைக்கிறது but at the same time not only confessing, when we forsake and we receive mercy. ஒரு தேவனுடைய பிள்ளை தினமும் இந்த பாவ நிவாரண பலியை டெய்லி செய்யணும் A people of God every day and he must put in practice the sin offering. ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை நிறுத்தி நோக்கி பார்க்க வேண்டும் And they must put in the presence of God and they must stain and they must bless themselves. நாம வேற யாரோடும் நம்மை ஒப்பிட்டு பார்க்க கூடாது And we should not compare us with others. பரிசுத்தம் என்று வரும் பொழுது And when we come to the point of holiness, விசுவாசம் என்று வரும் பொழுது when we come to the point of faith, தெய்வீகம் என்று வரும் பொழுது when we come to the point of divinity, ஆவிக்குரிய ஜீவியம் என்று வரும் பொழுது when we come to the life of spiritual, ஒரு சரியான ஒரு மனுஷன் தன்னை தேவனோடு தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் a right spiritual man must compare himself with God alone. அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய குறைகள் நமக்கு ஈஸியாக சுலபமாக தென்படும் And when he compares and all of us falls and will be sown, it is easy for us. அஹ் அப்பொழுதுதான் நாம் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய இயலும் And only then we are able to purge our sins. நாம் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து அந்த பாவத்துக்காக ஒரு விடுதலைக்காக மன்றாடணும் And we must sit in the presence of God and we must plead for the deliverance of the sins. தரிசனத்தினுடைய முதல் துவக்கமே பாவ நிவாரணம் The initiation of the vision is பாவத்தை நீங்கள் வெளியே கொண்டு வந்து அதை உங்களை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் and you must bring the sin out and you must purge your sin and must clear your sins away from you பாவம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்க இயலாது and the lord is not able to hearken them that are full of sins ஒரு குருடன் பார்வை அடைந்த பொழுது and so when the blind got vision எப்படி உனக்கு பார்வை கிடைத்ததுன்னு கேட்டாங்க and they asked and how you got the sight அவன் சொன்னா ஆண்டவர் தொட்டார் எனக்கு சுகம் கிடைச்சது and he said the lord touched me i got healing அவன் அதுக்கு பதில் என்ன சொன்னான் தெரியுமா you know what was the reply by him யோவான் 9 ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் John 9 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தெய்வ பக்தி இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை God heareth not the sinners. ஒரு மனுஷனுக்கு தரிசனம் கிடைக்கணும்னா அவன் பாவ ஜீவியத்தை விட்டுவிட வேண்டியது அவசியம் If a man should get the vision and he must forsake the life of sins. ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கணும்னாலே நம்முடைய ஜீவியத்தை நாம் சரிப்படுத்த வேண்டியது அவசியம் If the Lord should answer our prayers, it's needed for us to set right our life. 66 ஆம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look unto Psalm 66 verse 18, என் இருதயத்தை அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடா அதனால பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல அப்படிங்கும் பொழுது அது சரியான வார்த்தை கிடையாது keeping some yourself but when you see lord is ans not answering and that's not the right அதனால முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய தரிசனம் இன்னைக்கு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது and first of all and you today in your life and you must have the practice of receiving the அந்த லேவிய ரகம் 9 4 என்ன சொன்னது and what leviticus chapter 9 4 says இன்று உங்களுக்கு அவர் என்ன செய்வார் தரிசனமாவார் and today the lord shall appear unto you அந்த gift இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னா முதலாவது உங்களுடைய பாவ நிவர்த்திக்கான காரியத்தை செய்யுங்க and for the gift to be operated in your life today and you have to take the steps to do the sin offering இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது secondly when we see சர்வாங்க தகன பலி burnt offering இந்த சர்வாங்க தகன பலி ஒரு மனுஷனுடைய வாதையை நிறுத்திவிடும் And this burnt offering will stop the plague of a man. சர்வாங்க தகன பலினா புதிய ஏற்பாட்டுல சர்வாங்க தகன பலினா என்ன And what is the meaning of a burnt offering in New Testament? சர்வ அங்கத்தையும் கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிப்பது And pleasing the whole parts of the body on the altar on the presence of God. உச்சந் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் முழுவதும் தேவனுடைய கரங்களிலே அர்ப்பணிப்பது From the crown of the head to the sole of the foot and we have to submit into the hands of the Lord. ஒரு சிலர் ஒரு சில பாவத்தை நான் பேச மாட்டேன்னு சொல்வாங்க ஆனா அவங்க பார்ப்பாங்க அந்த பாவத்தை And some they used to say that I will not do or commit the sins but they will see the sins ஒரு சிலர் அங்க போக மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க இங்க உட்கார்ந்துட்டு ஆபரேட் பண்ணுவாங்க But some they say that I will not go to that spot, but they will stay in the same place and they will operate the sin. சர்வ அங்கத்தையும் நீ பலிபீடத்துல வைக்கணும் You have to place the whole body in on the altar. வா, முழுவதும் தேவனுடைய பலிபீடத்துல உன்னை வைக்கும் பொழுதுதான் அது முழுவதும் அங்கீகரிக்கப்படும் When you place completely or entirely on the altar and it will be accepted or acknowledged by God. சரியான ஒரு முழுகுதல் தேவை And we need a right immersion. சரியான விதத்திலே நாம் அக்னியினால் சுட்டரிக்கப்பட வேண்டியது அவசியம் And rightly it is needed for us to be burnt by by fire. இரண்டாம் சாமுவேல்ல இருபத்தி நான்காம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When we look unto second Samuel chapter 24 தாவீது ஒரு தவறு செய்கிறான் and David committed a sin. என்ன தவறு And what is that sin? ஜனத்தை எண்ணும்படியாக ஒரு சாத்தானுடைய ஏவுதல் அவனுக்கு கொடுக்கப்பட்டது And the urging from Satan was given provoked by Satan and to count the people அந்த ஏவுதலுக்கு அவன் உடனடியாக கீழ்ப்படிந்து விட்டான் and immediately obeyed the provoking of the Satan. ஆனால் பிரமாணம் என்ன சொல்லுகிறது But what the law says? ஜனத்தை எண்ணுகிறதற்கு முன்பாக அதுக்கு செலுத்த வேண்டிய பலியை நீ செலுத்த வேண்டும் And before numbering the people and you have to offer the offering that you need for that. ஆனால் அந்த பிரமாணத்தை அவனுக்கு தெரிந்தும் And knowing the law, அவன் அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் and he did not obey the law அவன் அந்த பிரமாணத்தை மீறுகிறான் and he was transgressing the law அதுக்கு ரீசன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது and what is the reason given to it சாத்தான் அவனை ஏவினான் என்று சொல்லுகிறார் it is said that and the satan or provoked him ஒன்னு நாளாகமம் 21 1ல நீங்க அதை பார்க்க முடியும் and you can read this in first chronicles chapter 21 verse 1 அங்கே சாத்தான் அவனை ஏவினான் and so here the devil provoked him பிரமாணம் ஒன்னு இருக்குன்னு அவனுக்கு தெரியும் and he know there was a law ஆனால் அந்த தூண்டுதலுக்கு அவன் கீழ்ப்படிந்து விடுகிறான் but he was unable to obey for the provoking of the devil. அது என்ன பிரமாணம் And what is that law? யாத்திராகமும் முப்பது பனிரெண்டுல அங்க தெளிவான ஒரு ஜனத்தை எண்ணும் பொழுது என்னென்ன அதுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு ஒரு பிரமாணம் தேவன் கொடுத்திருக்கிறார் And so what are the solution and methods and they need to do when before counting the people which is given in Exodus chapter thirty verse twenty-one, thirty twelve 30 verse 12 அங்க என்ன சொல்லி இருக்கிறது and what it is said there அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு அதை நீ நிறைவேற்றணும் there was a law and you must fulfill those laws ஆனா இந்த பிரமாணம் தெரிஞ்சோ துணிஞ்சு ஒருத்த வந்து தடுக்கறான் யோவாப் வந்து அப்படி செய்ய கூடாதுன்னு சொல்றான் நீ என்ன சொல்றது நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு செஞ்சான் and knowing those laws and one was hindering to stop and Joab but still he said that and why did you see that I will do this பிரதிபலன் என்ன and what was the reward ஜனங்கள் செத்தார்கள் the people were dead ஒன்று ரெண்டு அல்ல and not one or two were perished. ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனங்கள் செத்தார்கள் Multitude of people were destroyed on the same day, ஜனத்தில் எழுபதுனாயிரம் பேர் செத்தார்கள் and seventy thousand among the people were destroyed. ஒரே ஒரு மனுஷனுடைய தவறு ஒரு ஏவுதல் ஒரு தூண்டுதலுக்கு இடம் கொடுத்தது அவனுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்தது And because of the sin of the committing of one by person, and it made a great loss to the people. கடைசியாக என்ன செய்தான் Finally, what he did? இரண்டாம் சாமுவேல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தை பார்க்கும் பொழுது When we look into second Samuel, chapter twenty-four, verse twenty-five, அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான் அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் இஸ்ரவேலின் மேலிருந்து அந்த வாதை நிறுத்தப்பட்டது அந்த வாதை அந்த மரணத்தின் ஆவி விலகினதுக்கு காரணம் சர்வாங்க தகன பலி The plea the spirit of death, and the reason for it is to be steed or steep is that and they offered burnt offering. கிறிஸ்துவ வாழ்வின் துவக்கம் பாவ நிவாரணம் And the beginning of the Christian life is sin offering. கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடுத்த ஸ்டெப் ஒருத்தன் தன்னையே பலியாய் வைப்பது And the next step in a Christian life that they have to lay themselves as a sacrifice on the altar. அவனுடைய கையோ கண்ணோ வாயோ மூக்கோ காலோ எதுவுமே தனியாக செயல்படக்கூடாது முழுவதும் பலிபிடத்தில் வைத்து செயல்படப்பட வேண்டும் His eyes or nose or any of the members of the body and should not be activated alone or independently and they must be placed on the altar. அப்படி செலுத்தும் பொழுதுதான் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் So only when they sacrifice like this and all the problems will be solved for them. இல்லாவிட்டா அந்த வாதை நீடித்துக் கொண்டே இருக்கும் மரணத்தின் வல்லமை நம்மோடு போராடிக் கொண்டே இருக்கும் Or else the plague will be long standing and the spirit of death will keep striving hard with us. இதுல யாராக இருந்தாலும் சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும் Whoever it may be and they have to offer burnt offering. அது எப்ப செலுத்துறோமோ அப்பொழுதுதான் மகிமையினுடைய வேலை நடைபெறும் So when you are doing this offerings and so the work of perfection or glory will be taking place in our life. யாத்திராகம நாற்பது இருபத்தி ஒன்பதை பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் அதற்கு பின்புதான் மேகம் இறங்கினதாக மகிமை இறங்கினதாக வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சர்வாங்க தகன பலிகளை நீங்கள் செலுத்தும் பழக்கம் உங்களுக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள் வந்துவிட்டால் தேவனுடைய தரிசனம் சுலபமாய் உங்களுக்கு கிடைக்கும் every the burnt offering or simply completely or entirely when they deliver into the altar and they will get the gift of visions in their life. அப்போஸ்தலர் மூன்று பதினாறு சொல்லுகிறது சர்வாங்க சுகத்தை பற்றி பேசுகிறது And so three fourteen of Acts of the Apostles speak about perfect soundness. Three sixteen Three sixteen. அங்கே சொல்லுகிறது சர்வாங்க சுகம் and there is said the perfect healing or perfect soundness முழுவதும் சுகமாகணும் and they must be entirely healed adu அதுபோல முழுவதும் பலிபீடத்துல neenga வச்சு palaganum and so completely you must have the practice of laying on the altar அப்படி வைக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தரிசனத்தினுடைய நெருக்கத்துக்கு நீங்கள் வருகிறீர்கள் And so when you lay yourself completely on the altar and you come closer to receive the visions. நூற்றுக்கு 100 தன்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற மனிதனை தான் தேவன் தன்னை அவருக்கு வெளிப்படுத்த இயலும் And they that are offering a cent percentage to the hands of the Lord and the Lord can reveal or manifest his glory to the people. இந்த சர்வாங்க தகன பலியை ডেইলি செலுத்தணும் So every day you have to offer this burnt offering. என்னாகமம் 28 15 ஐ பார்க்கும் பொழுது When we look unto Numbers chapter 28 verse 15. நித்தமும் இடப்படும் சர்வாங்க தகன பலியும் நித்தமும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகன பலி and that it is the burnt offering that should be done continually daily இது செலுத்தப்பட வேண்டும் and so it should be done every day கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த Christmas new year service convention இப்படி ஒரு இந்த தமிழ்ல சொல்ற மாதிரி ஆடி அமாவாசை தீபாவளி பொங்கல் இப்படி சர்ச்சுக்கு போற மாதிரி இருப்பாங்க அப்படி அல்ல It's not like that attending the church during the time of occasionally attending Christmas service or New Year service or like Diwali or Pongal festival. Daily உன்னை பலிபடத்துல வச்சாதான் இந்த வாழ்க்கையில நீ முன்னேற முடியும் இல்லனா உன்னுடைய வாழ்க்கையில மறுபடி மறுபடி இந்த தோல்வியினுடைய போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் Every day when you place yourself on the altar and you are able to redeem out of such things, or you will face the strives or problems in your life every day. ஆ, நசரேய விரதத்தை குறித்து நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா when you read about the vow of nazarite ஒரு சில நசரேய விரதத்தை கடைசி வரை கடைபிடித்தார் and some and they hold on the vow of nazarite till the end ஆனா சிலர் அதுல தடுமாறினார்கள் but some stumbled in the oaths அப்படி ஒருவன் தடுமாறினால் but one stumbles like அவர் மறுபடி சர்வாங்க தகன பலியாக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் and once again he have to place himself as a burnt offering என்னாகமும் 6 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம் and we can read this in numbers chapter 6 verse 11 அது எதை காண்பிக்கிறது and what does it show உன்னுடைய பிரதிஷ்டை நஷ்டப்பட்டால் நீ மறுபடி சர்வாங்க தகன பலியாக உன்னை ஒப்பு கொடுக்கணும் so when your consecration is lost and once again you have to place yourself as a burnt offering உங்களுக்கு தரிசனம் வேணும் அவர் வரும்பொழுது இரண்டாவது தரிசனத்தை நீங்கள் பெற்று மகிமையில அவரை தரிசிப்பார்கள் அந்த கூட்டத்தோடு நீங்க இணையணும்னா முதலாவது பாவ நிவாரண பலியை டெய்லி செலுத்துங்கள் இரண்டாவது சர்வாங்க தகன பலியாக உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் தேவனுடைய பாதத்தில் வையுங்கள் And when you want to appear before the coming of the Lord when he comes second time and so you have to do or had a practice of making the sin offering every day and secondly the burnt offering and laying your soul spirit and body and every members on the altar ஆ, இரண்டாம் சாமுவேல் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சை மறுபடி பார்க்கும் பொழுது And once again, when we look into second Samuel, chapter twenty-four, verse twenty-five, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது and what it is said there. சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தினான் And so he had done, or thence, the peace offerings and burnt offerings. இது ஒவ்வொன்றும் இணைந்தே வருகிறது நீங்க ஒன்னொன்னு ஒண்ணு நீங்க பார்க்கலாம் And we can see these two are all are interconnected or coming together. கிறிஸ்தவ வாழ்வில சமாதானம் தான் ரொம்ப முக்கியம் And so the peace is very important in Christian life. இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது When Jesus departed of this world தன்னுடைய ஜனங்களுக்கு ஒன்றை வைத்து போகிறதாக அவர் வாக்கு சொன்னார் and he said a promise that I place something for my people என்ன சொன்னாரு what he said என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் and so he said that and I leave my peace unto you அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுனா ஒருவரும் நம்முடைய நம்ம கலக்கவே முடியாது so when we have this peace in our life and none can trouble us ஒரு மனிதனுக்கு தேவன் சமாதானம் அருள்வானால் யார் அவனை கலங்க பண்ணுவான் and if the lord commands a peace to a man and who can trouble him அதனால தான் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு சமாதானம் இருக்கு ஆனா அவர் வச்சிட்டு போன சமாதானம் இல்ல வேற ஒண்ணு நம்ம ஆர்டிபிஷியலா கொஞ்சம் சமாதானத்தை வச்சிருக்கிறோம் And we have peace and we are holding the artificial peace and not the peace which is left by God. அது பட்டு பட்டு நம்மளை விட்டு போயிடுது And so it was suddenly leaving us. இந்த ஒரு சிலர்லாம் அஹ், பெட்ரோல் போடுவாங்க ரிசர்வ்லயே போட்டுட்டு போட்டு போவான் And some they fill the petrol but it in reserve. அது பத்து நிமிஷத்துல நின்றுங்க And so suddenly it may stop. நீங்க பார்த்தா அந்த ரோட்ல தள்ளிக்கிட்டே இருக்கிறத பார்க்கலாம் And so you can see just they were pushing the vehicle on the road. ஆ, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பிராக்டிஸ் வச்சிருக்கிறாங்க. And some they are having this practice. அது சில அது போல ஒரு சிலருடைய சமாதானம் பத்து நிமிஷம் கூட நீடிக்கிறது இல்ல And we can see some of the peace of the people and will not stand even for ten minutes. அடுத்து அதே இன்சிடென்ட் வந்துச்சுன்னா iவங்க சமாதானம் கெட்டு போயிடும் And next when they face the same incident and the peace will be lost. யாவரோடும் சமாதானமா இருக்கும் யாவரோடும் பரிசுத்தமா இருக்கும் நாடுங்கள் And so you have to seek to be peace and holy with all. பரிசுத்தமும் சமாதானமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது And peace and holiness are interconnected. அதனால லைஃப்ல சமாதானத்தை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு பழகணும் And so we must take the practice or must have a practice on practice to maintain peace in our life. ஒரு ஆள்கிட்ட அல்ல Not one or two days. எல்லார்ட்டையும் சமாதானம் இருக்கணும் Not with one people but with all we have to hold on the peace. முந்திலாம் காசிக்கு போகிறவங்க எல்லாத்தையும் ஒப்புரவாயிட்டு போவாங்க And before- ஏன்னா திரும்பி வரமாட்டோம் அப்படியே இறைவனோடு போயிடணும்னு சொல்லி Before days and they that are going to pilgrimage to Kazi and they will reconcile with everyone because and they have things they will not come back. இப்பவும் இவங்க எல்லாம் மெக்கா மதினாக்கு போகும்போது எல்லாரோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் போறாங்க even Muslims and when they go to Mecca and they compromise and they hold on peace with all and they go on to the place. அப்ப நம்ம பரலோகம் போகணும்னா நாம எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கணும் And if we want to reach heaven and we have to compromise and reconcile with all. இந்த ச- சமாதானங்கிற ஒரு பகுதி வரும் பொழுது So when we come to the part of peace, ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது when we look unto first Kings chapter 8 ஆ, ஆற- அறுபத்தி மூன்றாம் And check 63rd verse. அங்க சர்வாங்க சாரி சமாதான பலியாக எவ்வளவு செலுத்தினான் என்று பாருங்க So you can see and how far and he offered peace offerings. Solomon கர்த்தருக்கு சமாதான பலிகளாக இருபத்தேராயிரம் ஆடுகளையும் லட்சத்தி இருபதனாயிரம் ஆடுகளையும் பலியிட்டான் எப்படி இருபதனாயிரம் லட்சத்தி இருபதனாயிரம் And so we can see twenty thousand and one lakh twenty thousand. அப்படின்னா என்ன அர்த்தம் What does it mean? சமாதானத்துக்காக எதையும் செலுத்த அவன் ready He is ready to dedicate anything for the sake of peace. எவ்வளவு தாழ்ந்து போனாலும் சரி And even when he go low சமாதானத்துக்காக எவ்வளவு விட்டு கொடுக்கணும்னாலும் சரி and he was able to give up anything for the peace. லட்சத்துக்கு அதிகமான ஆடுகளை பலியிட்டான் அது ஒரே காரணம் சமாதான பலி And more than one lakh of hymns and he offered, but the reason is, and he had the peace offering. அப்படி ஒரு பிராக்டிஸ் சமா அவனுக்குள்ள இருந்துச்சு And he had such a practice in him. அதனாலதான் அவனை பத்தி பைபிள் என்ன சொல்லுகிறது And so what the Bible says about him உன் குமாரன் எப்படி இருப்பான் and how the sons would be. அஹ்? சமாதான புருஷனாயிருப்பான் and he will be the man of peace. அவனுடைய சமாதானம் அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் And he is peace is such a peace. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ப- சமாதானத்தை பிராக்டிஸ் பண்ணணும் So in spiritual life, you have to practice holding on the peace. ஆ, அதுக்காக நீங்க என்ன வித்தையும் நீங்க தியாகம் பண்ணலாம் And so you have to dedicate and sacrifice yourself on anything. ஏசாயா ஐம்பத்தி மூணுல பார்க்கும் பொழுது When we look into book of Isaiah, chapter fifty-three, இந்த சமாதானத்துக்காக இயேசு ஆக்கினியை ஏற்றுக்கொண்டார் and so we can see, and the Lord took the chastisement of peace upon him for the sake of peace. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது And so the peace of chastisement came upon him. ஐம்பத்தி மூன்று ஐந்துல நீங்க இதை பார்க்க முடியும் And we can read this in fifty-three five of அதுதான் Isaiah. Isaiah fifty three five Fifty-three five of Isaiah. வேதம் என்ன சொல்லுகிறது And what does the Bible says? அதனால அவருக்கு பெயர் சமாதானத்தின் தேவன் And so he was called as a prince of peace. இன்னொரு பெயர் சமாதானத்தின் பிரபு is a god of peace and prince of peace இன்னொரு பகுதியில சமாதான காரணர் and he is the prince of peace for everything அதனால தான் பைபிள் சொல்லுகிறது சமாதானம் உண்டு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள் And so the Bible says, "And blessed are the peacemakers, and they are called as the sons of God." அவர் தேவனுடைய பிள்ளை சமாதானத்தை உண்டு பண்ணணும் And so the people of God, and they must make peace, சமாதானத்தை கிரியேட் பண்ணணும் and we have to create peace, சமாதானத்தை அவ வந்து மெயின்டெய்ன் பண்ணணும் and they should maintain peace. இதுதான் மூன்றாவது பலி And this is the third offering. இந்த சமாதானத்தை நீங்க கடைசி வரைக்கும் மெயின்டெய்ன் பண்ணீங்கனா நிச்சயம் கர்த்தரை நீங்கள் மகிமையில தரிசிக்கலாம் If you maintain the peace till the end, and surely you can see the God in when he comes. நான்காவது நான்காவது ஒரு பலியை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது And fourthly, the another sacrifice is mentioned there அது போஜன பலி and that it is meat offering. போஜனம் என்பது தேவ சித்தத்தை காண்பிக்கிறது Meat shows doing the will of God. யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look into John Gospel chapter 4, 32 இரண்டு இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது verse 32 and 35, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம் என்று இயேசு பேசினார் And 34th verse, he says that my meat is to do the will that sent me அப்ப அனுப்பினவருடைய சித்தம் செய்வதுதான் போஜனம் and doing the will of whom he sent me and that is his will or புதிய meat. புதிய ஏற்பாட்டில் நாம் தேவ சித்தத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் In New Testament, we are called to do the will of God இதை நாம் சரியான விதத்தில் செய்யணும் தேவ சித்தம் என்னங்கறத பகுத்தறியணும் and we must rightly do this and must discern and analyze what is the will of God அது எந்த எந்த சூழ்நிலையிலும் அது தேவனுடைய சித்தமா and whatever situations must check whether whether it is the will of God namak nalla irukum it be good for us namo sila mudivu edupom and we will take some decisions but adu devan okay pandrara but whether the lord is telling okay for it vasanathin padi சரியா according to the word of god is right idha நம்ம analyze pannittu தான் kaal eduthu vekkanum analyzing this and we have to step into it அதுதான் ரொம்ப முக்கியம் and that is very important அட இன்னைக்கு கடைசி காலங்கள் நடக்கிறது என்ன but what are the things are happening in the last times நாம ஒரு பிளான போட்டு அவரை வந்து ரெகக்னைஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்றோம் அழுகுறோம் கண்ணீர் விடுறோம் என்னலமோ போராடுறோம் we are making a plan and asking him to recognize and we are shedding tears and asking him to do accept for it அதனால போஜன பலி நிறுத்தப்பட்டது அப்படினு பைபிள் சொல்கிறது so the bible says and the meat offering was stopped யோவேல் 1 ஆம் அதிகாரம் 9 13 இந்த ரெண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது போஜன பலியும் பான பலியும் அற்று போய் நிறுத்தப்பட்டது In Joel chapter 1 verse 3 13 we can see that and so the meat offering and peace offering was stopped. யோவேல் ஒன்னு ஒன்பது பதிமூன்று முதலாம் அதி- முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனமும் பதிமூன்றாம் வசனமும் Book of Joel chapter 1 verse 9 and 13. அங்க ரெண்டு பலியுமே நின்னு போயிருச்சுன்னு சொல்லுகிறது And so it is said that a meat offering and drink offering is cut off. இது கடைசி நாட்கள்ல தேவ சித்தத்தை விட்டு ஜனங்கள் விலகுவதை And காண்பிக்கிறது this shows the people of God and they are refraining or coming out of the will of God in the last times. இவங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோமே தவிர ஆனா அவர் வந்து தேவ சித்தப்படி நடத்தணும்னு எதிர்பார்க்கிறார் And so all are thinking that it should be taking place in their life immediately and they are not considering it should happen according to the will of God. God. ஏனென்றால் அவர் தேவ சித்தத்தின்படி அதுக்கு வந்தார் Secondly, he comes to do the will of God. அவர் சொல்லுகிறார் எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது He said that and fit body is given to me உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன் and behold I come to do thy will. அப்போ தேவ ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டது அது தேவ சித்தத்துக்காக அருளப்பட்டதுங்கிறது தான் அதனுடைய உண்மையான சத்தியம் And body is given to us and so the real truth is that and is given to do the perfect will of God. அதனால் ஒவ்வொருவருமே உங்களுடைய சரீரம் உங்களுடையதல்ல அது நீங்கள் தேவனாலே பெற்ற உங்களால் தேவனால் நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் And so everyone have received a body, it does not belong to us and there is the temple of God which is filled by the anointing of Holy Spirit. அதனால தான் கெர்சமனையில கூட உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று தேவ சித்தத்துக்கு பரிபூர்ணமாக இயேசு ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம் And so we can see in the garden of getsemani and Jesus Christ and he delivered himself to do the perfect will of God. தேவ சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் And he who do the will of God and will endure it forever. நன்மையும் பிரியமும் பரி பரிபூர்ணமான தேவ சித்தம் இன்னதென்று நீங்கள் முதலாவது பகுத்தறிய வேண்டும் என்று ரோமர் பனிரெண்டு இரண்டு சுட்டிக்காட்டுகிறது Twelve two of Romans says that and you have to analyze and discern and what is the good, perfect and acceptable will of God. அப்ப தேவ சித்தத்தின்படி நீங்க போகும் பொழுது அதுல எந்த தடையும் வராது எந்த பிரச்சனையும் வராது So when you go according to the will of God and there will not be any hindrances and obstacles. ஏன்னா தேவ சித்தம் செய்யும் பொழுது அங்க தேவன் இருக்கிறார் Because when you do the will of God and God is there. அதனால ஒரு மனிதன் தினமும் இந்த நான்கு பலிகளை செலுத்த வேண்டும் And so a man have to offer, has to offer and these four offerings in his life every day. இந்த நான்கு அவங்க செலுத்தி முடியும் பொழுது So when you accomplish completing these four offerings in his life அங்கே மோசே என்ன சொன்னான் and what Moses said in that நீங்க place. இதை செஞ்சு பாருங்க மகிமையை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னான் And do this and you shall see the glory of God. முதலாவது இன்றைக்கு உங்களுக்கு தரிசனமாவார்னு சொன்னா And today he said that and ye shall see or the Lord will appear unto you. இரண்டாவது என்ன சொல்றாரு And secondly what he disease. லேவியராகமம் ஒன்பது ஆறு 9:6 of Leviticus. அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார் எப்படி நீங்க நாலு காரியங்களை செய்யுங்க உங்களுக்கு கர்த்தர் தரிசனம் ஆவார்னு முதல்ல சொன்னான் So first he said that and do these four things and the Lord shall appear unto you. திரும்ப அத வலியுறுத்தி சொல்லுகிறான் And next he was instructing the same thing to him. கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியங்களை செய்யுங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இன்றைக்கு நீங்கள் மகிமையை காண்பீர்கள் And do the things which the Lord instructed you and if shall, if ye shall do this and ye shall see the glory of God. அவங்க செஞ்சாங்களா And they did or not. அந்த மகிமை காணப்பட்டதா And did their glo- glory was appeared. செய்யுங்கள்னு சொல்லப்பட்டது correct And so what they said was do to them, it's ஆம் right. ஆம் அந்த ஜனங்கள் செய்தார்கள் as the people did so ஏனா அவங்க தரிசனத்தை பார்க்கணும் மகிமையை பார்க்கணும்ங்கற வெறித்தனத்துல தான் இருந்தாங்க and because they had a zeal and somehow they had to see the vision and must see the glory of god லேவியராகமம் 9 23 9:23 of leviticus பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது காணப்பட்டதா did it appear or not ஆறாம் வசனம் சொல்லுது காணப்படும்னு இருபத்தி மூணாம் வசனம் அவர்களுக்கு என்ன செய்தது மகிமை காணப்பட்டது In 6th verse, it is said that the glory of the Lord shall appear unto you, but in 24th or 23rd verse, and the Lord appeared to the people. கிறிஸ்தவ வாழ்க்கை இலக்கு இல்லாமல் பயணப்படுகிற வாழ்க்கை அல்ல The Christian life is not the life without going with a mark. உனக்கு மகிமை காணப்படும் சொன்னா மகிமை காணப்படும் If the Lord sees that you shall see the glory, and the glory will appear unto நீ you. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பான நிச்சயமா நீ பார்ப்பாய் And if the Lord sees if thou shalt disbelieve, thou shall see the glory of God, and surely you will see the glory of God. அந்த ஜனங்கள் அந்த நான்கு விதமான பலிகளையும் சரியான நேரத்துல செய்து முடி பொழுது அந்த மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது The people then rightly, when they accomplished all these four offerings in their life, and the glory of God appeared unto them. இந்த தரிசனத்துக்காக தான் நாம் காத்திருக்கிறோம் So we are ardently waiting for this vision. தரிசன வரம் யாருக்காவது இல்லன்னா கேட்டு வாங்குங்க If no one is having the vision, and you must ask unto him and receive this vision. அஹ், அந்த தரிசன வரத்தை நீங்கள் பயிற்சி வையுங்க And you have to practice the gift of vision in your life. அது பைபிள்ல புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் ஆயிரக்கணக்கான தரிசனங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது In Old Testament as well as in New Testament, the thousands of visions are represented or mentioned. இயேசு உயிரோடு எழுந்தார் And Jesus came alive. ஆனா சீடர்கள் அதை நம்ப முடியல And Jesus when he was resurrected, the disciples could not believe. அவரை பின்பற்றின ஜனங்கள் கூட அவரை அடக்கம் பண்றதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்களே தவிர அவர் எழும்புவாருங்கிற நம்பிக்கை அற்றுப்போனது The people who followed Jesus even and they were hurrying him to bury, but they do not have the vision or don't have the things that he will appear or resurrect again. இப்ப அடக்கம் பண்ணியாச்சு He was buried பட் சீக்கிரம் கெட்டு போயிடும் இந்த சரீரம் and the body will be corrupted soon. அப்படினால சுகந்த வர்க்கம் விடும்படியாக அந்த பெண்கள் ஓடி வருகிறார் And so the when people came after to give the spices anointment. Mark வாரத்தின் முதல் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதிலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் ஃபர்ஸ்ட் விஷன் யாருக்கு தான் கிடைச்சது மகதிலேனா மரியாளுக்கு And Mark 69 says that and it's what Mary Magdalene and the Lord appeared first to him. Reason என்ன? What is the reason? vaasi adhe வசனம் திருப்பி. வாரத்தின் முதலாம் நாள் அதி தரிசனமானார் அவளிடத்திலிருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தார் ஏழு வல்லமை அவளை விட்டு போயிருந்துச்சு அதனால அவளுக்கு தரிசனம் கிடைச்சு Seven evil powers and cast away from her and so that is the reason that she received the power to visit him. நமக்குள்ள இருக்கிறதான ஏழு விதமான தீய சக்திகள் வெளியே போனா நமக்கு தரிசனம் கிடைக்கும் And so such kind of evil powers in us and when we depart from us and we can receive the power to visit him. நான் இந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே இங்க வந்த புதுசுல நான் பேசியிருக்கேன் And so already I said the subject when I came in the beginning முதல் முதல் தரிசனம் அவளுக்கு தான் கிடைச்சது ஒரு பெண்ணுக்கு தான் கிடைச்சது and only to a woman she got the first vision to behold Jesus. உங்களோடு போராடி கொண்டிருக்கிற வல்லமைகளை நீங்கள் ஜெயிக்கணும் அந்த வல்லமையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சதுனாதான் மகிமையின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் If you want to overcome all the powers that is working against you, only then you can receive the glorious vision. ஆண்டவர் உயிரோடு எழுந்ததுக்கு சாட்சியாக அநேகருக்கு தரிசனமாகி கொண்டே இருந்தார் As a testimony, the Lord was resurrected, the Lord appeared to many. இதை குறித்து பவுல் பேசும் பொழுது And when Paul speak about this, ஒன்னு குருந்தியர் பதினைந்து ஐந்து ஆறு ஏழுல சொல்லும் பொழுது and so when he speak about this in first Corinthians, chapter fifteen, verse 5 கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களில் அனைவர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள் பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தரர் எல்லாருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்றே எனக்கும் தரிசனமானார் வரிசை ஒரு லிஸ்டே கொடுக்கிறார் யாருக்கெல்லாம் அவர் தரிசனம் கொடுத்தார் he was giving a list to whom the Lord was appear உயிரோடு எழுந்த பின்பு என்னென்ன ஐநூறு பேருக்கு அதிகமாக அப்போஸ்தலருக்கு கேபாவுக்கு கடைசியில் அகால பிறவி போன்ற எனக்கு கூட தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்றான் After he was resurrected and he was seen to Cephas and to twelve disciples and to all things apostles and even one who was born out of due time to me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா May God's holy name be glorified. புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் இயேசுவை மகிமையிலே அவரை தரிசிக்க மூன்று அனுபவங்கள் தேவை In New Testament, a man of God to behold him or to see him when he appears and you need three kinds of experiences. பதினேழாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look unto Psalm chapter seventeen verse fifteen அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது and what it is said there, நானோ நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் and I will behold thy face in righteousness. அதுதான் தேவன் கொடுத்த முதல் வாய்ப்பு And that is the first chance the Lord gave to us. அது என்ன நீதியிலே உம்மை நான் தரிசிப்பேன் And what is the meaning that I will behold thee in thy face of righteousness? ஒரு மனிதன் ஞானசானம் எடுப்பது நீதி And a man getting pots of baptism is a righteousness. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுகிறது தேவ நீதி. Receiving the anointing of Holy Spirit is also a righteousness. நீங்க ஞானசானம் எடுத்து பரிசுத்த ஆவி பெற்று ஒரு தெய்வீக வாழ்க்கைக்கு வரும் பொழுது நீங்க தேவனை தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. When you take waters of baptism and when you are receiving the anointing of Holy Spirit when you live a righteous life and that is fulfilling the righteousness of God. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு இலக்கோடு போகிறது and the christian life it is going with a target or mark நாம எங்கயோ போயிட்டு போயிர கூடாது and so we should not go on our own wing எங்க போறோம்னு தெரியாம நம்ம போயிர கூடாது and so we should not travel with the place that we don't on mark அதனால spiritual lifeல வந்துட்ட பிறகு இந்த நீதியை சரியா நிறைவேற்றணும் after coming to the spiritual life and we have to fulfill the righteousness in a right manner ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா வாழ்ந்தாதான் நாம மகிமையிலே அவரை பார்க்க இயலும் only when you lead the christian life in a right manner and you can see him when he appears in glory இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது secondly when you see மத்தேயு 5:20 இருபத்தி எட்டு என்ன சொல்லுகிறது And Matthew chapter 5 verse 28 what it says இருதயத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இல்ல இல்ல மத்திய ஐந்து எட்டா இதயத்தில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான் and five eight of says says that are the pure in heart for they shall see God. இருதயத்தில் சுத்தம் And so we must have the purity in heart. மனுஷனுடைய இருதயம் தாங்க மிகவும் முக்கியமானது The heart of a man is very important. அவனுடைய இருதயம் சரியா இருந்தா அவனுடைய வாழ்க்கை சரியா இருக்கும் And only when his heart is right and his life will be right. ஏனென்றால் இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்துகிறது Because that which proceed out of the heart defileth the man. மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயம் அநேகருக்கு இருக்கிறது And so many are having the malignancy of heart and believe heart. அதனால தான் இருதயத்தை தேவன் காண்கிறார் And so the Lord sees or behold the heart of a man. மனுஷ முகத்தை பார்க்கும் பொழுது தெய்வம் இருதயத்தை பார்க்கிறதுக்கு காரணம் அதுதான் When man sees sell heart but the Lord look unto it earrings it is the reason for it அதனால தான் இருதயத்தில் சுத்தம் தேவை and so we need a purity in heart Mark எழுதின சுவிசேஷத்தை நான் பார்க்கும் பொழுது when we look at the gospel to in Mark and அவனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் அவனை தீட்டுப்படுத்துகிறதாக வேதம் சொல்லுகிறது The Bible says and that which proceed out of his heart defileth the man. 7:20 7:20ல நீங்கள் அதை பார்க்கலாம். And we can read this in Mark chapter 7 verse 20. அதை தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது மனுஷனுடைய இதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள் ஒரு லிஸ்டே அங்கே சொல்லப்படுகிறது. And so when you see continuously and that which come out of heart of man proceedeth and it brings evil thoughts and list is given below. அதனால தான் இதயத்தை சுத்தமாக மாத்திக் So we have to keep our heart pure. சுத்த இதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். And so the Lord is good to them that are clean in heart. davidinude இருதயம் thovakka naatkalile நன்றாக irundathu And the heart of David is so good in the days in the beginning. naatkal poga poga marubadi avan paaviyaga மாறினான். and the days are passed and he became a sinner again. adukku piragu thirumba devanodu kadandu வந்தான். And once again he came back to God. அப்ப அவன் என்ன ஜெபம் பண்ணான் தெரியுமா? What of what he offered at the time? அவன் ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணான். And he offered only single prayer. ஆண்டவரே இந்த இருதயம் வந்து தோல்வியை சந்திக்கிறது. And my heart is facing failure. எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை எனக்குள்ள நீங்க சிருஷ்டிச்சிருங்கன்னு சொல்றார் He said that Lord create in me a clean heart 51 ஆம் சங்கீதம் 10 ஆம் வசனத்துல அவருடைய வேண்டுதலை நாம் பார்க்கலாம் and we can see his supplication in Psalm 51 verse 10 சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் create in me a clean heart O Lord ஏனென்றால் மனுஷனுடைய இருதயம் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க because the heart of man is different at every point of time ஒரு சிலருடைய இருதயம் கல்லா போயிருது and some of the heart becomes stone அவங்களுடைய இருதயம் மிகுந்த கல்லாக போகிறது and their hearts become so very stone நாபாலுடைய இருதயம் அவனுக்குள் செத்தது என்று சொல்லப்பட்டது we can see, and the neighbor's heart and died in himself. அஹ், கல்லாக போறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரசங்கம் கேட்டாலும் ஏறாது And so because it becomes stone, and so whatever sermons they hear, and it will not go into their mind. யாரு புத்தி சொன்னாலும் ஏறாது And so any may give the counsel to them, and it will not be here to the அவங்களுடைய ears. இருதயம் மிகவும் கெட்டு போய்விட்டது And their hearts were corrupted. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு So what the Lord says, நான் உனக்காக இறங்கி என்ன செய்றேன் so what I will do for you, எசேக்கியேல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறை பார்க்கும் பொழுது when we look unto Ezekiel chapter thirty verse twenty நான் நவமான இருதயத்தை உனக்கு தருகிறேன் so I give you a new heart, கல்லான இருதயத்தை உன்னை விட்டு எடுத்து போடுகிறேன் and I will take the stony heart away from you, சதையான இருதயத்தை நான் உனக்கு தருகிறேன் and so I give you the heart of flesh. இதுதான் இருதயத்தில் சுத்தம் அதுதான் தேவனை தரிசிக்க இயலும் And this is a purity in heart and that help us to see the God. ஏனென்றால் ஒரு புதிய இதயம் நமக்கு தேவை Because we need a new heart. எசேக்கியேல் 18 31 ஐ பார்க்கும் பொழுது When we look unto 18 31 of Ezekiel, நான் உங்களுக்கு புது இதயத்தையும் புது ஆவியையும் நீங்கள் உங்களுக்குள்ளே உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் And so the Lord says that and make you a new heart and a new spirit. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு After coming to spiritual life, நாம் இதெல்லாம் சரிப்படுத்த வேண்டியது it's அவசியம் needed for us to set right ourselves in these things உங்களுடைய இருதயம் சரியாக இருந்தால் உங்களுக்கு தேவனை தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது When your heart is right and you will have a chance to behold our God. அதனால தான் ஏக இருதயத்தை நான் உனக்கு தருவேன் சொல்லுகிறேன் And so the Lord says and I will give you one heart. எசேக்கியல் 11 19 நாம் பார்க்கும் பொழுது when we look unto 11 19 of ezekiel நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தருவேன் and so the Lord says that I will give them the a same heart. கல்லான இருதயத்தை அவர்களுக்குள்ளிருந்து எடுத்து போடுவேன் And I will take the stony heart away from them. அப்ப தேவனே இந்த வேலையை செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் And so the Lord is well prepared to do this work. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக காக்க வேண்டும் And so the people of God, and they have to keep their heart pure in these days. அது மாத்திரமல்ல And not only that, எபிரேயர் பனிரெண்டு பதினான்கை பார்க்கும் பொழுது when we look into Hebrews chapter twelve verse fourteen, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே and without which holiness and none shall ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கடைசி குவாலிட்டி பரிசுத்தம் And the last quality of the people of God is holiness. இல்லாவிட்டால் அதுதான் பூரணத்துக்குடைய முதல் பகுதி And that is the first part, or first nature of this perfection. அதுதான் பூரணத்தினுடைய கடைசி பகுதி And that is the insight of this perfection. ஆ, நாம் ப- வாழ்க்கையில நாம் பாவிகளாக பிறந்திருக்கலாம் And so we may born as a sinner in our life. ஆ, நாம் பரிசுத்தமாகிறதுக்கு கத்தர் வழிகளை வைத்திருக்கிறார் And so the Lord kept or plays a ways for us to become holy. ஒன்று வசனத்தினால் பரிசுத்தம் One is holiness through word of God. இரண்டாவது இரத்தத்தினால் பரிசுத்தம் And holiness by the blood of God. மூன்றாவது ப- பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தம் And thirdly, by Holy Spirit when we become holy. எபிரேயர்ல சொல்லும் பொழுது சொந்த இரத்தத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கினார் And so when it is said in Hebrews, and the Lord made them holy by his own blood. இதெல்லாம் நீங்க பைபிள் ரோமர்ல பார்க்கும் பொழுது பரிசுத்தாவினாலே பரிசுத்தம் In Romans we can see and by Holy Spirit and we are made holy. யோவான்ல சத்தியத்தினாலே பரிசுத்தம் வசனத்தினால் பரிசுத்தம் In John the Gospel we can see and we are made holy by his word of God and truth. ரோமர் பதினஞ்சு பதினஞ்சுல பரிசுத்தாவினால் பரிசுத்தம் In Romans 15:15 and holiness by the Holy Spirit. யோவான் பதினேழு பதினேழுல சத்தியத்தினால் பரிசுத்தம் 17:17 of John says and we are made holy by his word of God. அப்ப பரிசுத்தமாகிறதுக்கு இந்த சபையில உனக்கு வழிகள் இருக்கிறது நீ அதை ஃபாலோ பண்ணணும் And to become holy and we have having many ways in the church and we have to follow those ways. நீங்க கரெக்ட்டா அத ஃபாலோ பண்ணீங்கன்னா பரிசுத்தம் என்பது நீங்க அச்சீவ் பண்ணலாம். And so when you rightly follow in your life and you can achieve holiness in your life. அதுதான் தேவனை தரிசிக்க ஒரு வாய்ப்பு. And that is a chance that for you to behold God. அதனால இந்த நான்கு பலிகளை நீங்கள் செலுத்தினால் நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். And when you offer these four offerings in your life and right today the Lord shall appear unto you. கர்த்தர் கட்டளையிடபடி செய்யுங்கள் அவர் அப்பொழுது நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் And what the Lord command you, do so, and thou shall see the glory of God. இந்த மகிமை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை change பண்றது And this glory is changing a person's life. கொரிந்தியர்ல ரெண்டு கொரிந்தியர் மூணு கடைசியில பார்க்கும் பொழுது when we look into second corinthians chapter 3 last part அங்க என்ன சொல்லி இருக்கிறது what it is said there ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே and by the spirit of god அந்த சாயலாக தானே and by his image மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் and so we are made from glory to glory and we are made changed in same image அபிஷேகத்தினுடைய வாழ்க்கையை நீங்க மெயின்டெய்ன் பண்ணும் பொழுது மகிமையின் மேல் மகிமை and so when you maintain the life of filled with anointing of holy spirit and you will have the glory upon glory அப்பதான் நமக்குள்ள அந்த டிரான்ஸ்பிகரேஷன் வருகிறார் and so only then the work of transfiguration takes place மறு ரூபம் and transfiguration உங்க பேச்சில ஒரு மாற்றம் transformation in your conversation அபிஷேகத்துல இதயத்திலே ஒரு மாற்றம் and transformation or changes in your heart through anointing உங்களுடைய தன்மை மாற்றம் and your changes in your nature அந்த மகிமை வர வர உங்களுடைய பார்வை எண்ணம் நினைவு சிந்தை தோற்றம் உணர்வு வாஞ்சை விருப்பம் எல்லாத்துலயுமே ஒரு சேஞ்சிங் நீங்க உணரலாம் and so when the power comes in you the holy spirit resides in you and you can see the changes taking taking place in your intentions, in your feelings, in emotions, in imag- imaginations, in desires. பாவம் இல்லாமல் தமக்காக ஆவலோடு காத்திருக்கிறவர்களுக்காக இரண்டாம் விசை அவர் தரிசனம் ஆவார் என்று எபிரேயர்ல ஒன்பது இருபத்தி வாசித்தோம் And so in Hebrews chapter 9 verse 28 we read that and so they that are without sin and ardently waiting and the Lord appears to them for second time. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அத தான் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் and today we are waiting for it. சீடர்கள் அந்த இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க And so when the Jesus Christ was ascended up and the disciples beholded him. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டு போய் விட்டது And so when all were looking him and so we can see the cloud took him upon them அப்பொழுது ஒரு வார்த்தை அந்த அங்க நின்னுகிட்டு இருந்த தூதன் ஒரு வார்த்தை சொன்னான் And the angels of God and they that were standing uttered a word. கலிலேயராகிய மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் And even of Galilee, and why do you look into heavens? உங்களிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர் மறுபடியும் வருவார் And he was taken and will become back again. அப்போஸ்தலர் 1:11ல நீங்க இத பார்க்க முடியும் And you can read this in Acts of the Apostle, chapter 1, verse 11. உங்க வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் And the same Jesus, and which is taken up from you into heaven, shall so come in the like manner as you have seen him, and to heaven goes. அன்னைக்கு இயேசுவை பார்க்க அவங்க எல்லாம் கலிலேயா போனாங்க On that day, and they went to Galilee to behold Jesus. நாம இப்படி ஊர் ஊரா போய் எங்கேயும் போய் பார்க்க வேண்டியதில்ல And so we don't want to go and watch Jesus going from country to நம்முடைய country. வாழ்க்கையை சரிப்படுத்தினால் போதும் And when we set our life, that is enough. நம்முடைய ஊழியத்தை சரிப்படுத்தினா போதும் And so when we perfect our ministry, that is sufficient. Daily பாவ நிவாரணத்தை செலுத்தினா போதும் And so every day when we do the atonement of sin, that is sufficient. சர்வாங்க தகன பலியா நம்மை சமர்ப்பித்தால் போதும் And so when we submit yourself as the burnt offering, that is sufficient. யாவரோடு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் When we live, uh, live, uh, maintain a peaceful life, and that is sufficient. தேவ சித்தத்தின் மத்தியிலே வாழ்ந்தால் போதும் When we live our life in the center of the will of God, that is enough. ஆம் நான் இயேசுவை தரிசிக்கணும்னு சொல்றவங்க கண்களை மூடுங்க And they that are saying that I want to behold Jesus, close your eyes. ஆண்டவரே நான் உம்மை பார்க்க விரும்புகிறேன் Lord, I desire to behold you. நான் சிலுவையை பார்த்திருக்கிறேன் I have seen the cross. பரலோகத்தை பார்த்திருக்கிறேன் I have seen your heaven. என் வாழ்க்கையில அநேக தரிசனங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது And I got many visions in my life. ஆனால் எதுக்கு அப்பாற்பட்டு நீர் மகிமையில வரும்பொழுது நாம் இந்த உம்மை தரிசிக்க ஆசைப்படுகிறேன் But apart from all these things, when you appear in and glory I desire to look you. அப்படிப்பட்ட வாஞ்சையை தெரிவிக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடலாம். And they that are showing such desires you can close your eyes and bend your knees. நானோ நீதியிலே உம்மை தரிசிப்பேன். And I will behold you in the face your face in righteousness. சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the peacemakers and they shall see God. பரிசுத்தத்தினால் பரிசுத்தவான்கள் தேவனை தரிசிப்பார்கள். And the holy person will behold God. நீங்க கண்ணை மூடி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். Close your eyes and surrender unto him. ah இன்றைக்கு kuda ungalku andha darshanam கிடைக்கும் Even today and you shall see the vision. அந்த vasanam poi solladu And the verse will not utter lies. நீங்கள் பா- பாவ நிவாரண பலியை And you do the sin offering. சர்வாங்க dagana baliye seluthungal And offer burnt offering. samadhana baliye seluthungal Offer peace offering. bhojana baliye seluthungal Offer meat offering. appadi neengal seiyum பொழுது உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும் தேவனுடைய மகிமையை நீங்கள் கண்ணார காண்பீர்கள் When you do so, and ye shall see the vision of God, and ye can see the glory of God in your eyes. Daily கத்தர் உங்களோடு பேசுவார் And the Lord shall speak unto you every day. Daily கத்தர் உங்களை நடத்துவார் Every day the Lord shall lead you, daily கத்தர் உங்களுக்கு வெளிப்படுவார் and the Lord will reveal to you every day. நீங்கள் இந்த பாதையில ஸ்திரமாய் போகலாம் And you can be established, you can go in this path in the right manner. ஆண்டவரே உம்மை தரிசிக்கிற வாழ்க்கை வேணும் என்று எத்தனை பேர் கேட்க And போகிறீர்கள் how many are going to ask, and give me a life that I have to behold you every day? ஒருவேளை இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் And perhaps you may not have this practice, ஆனால் இனிமேல் அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கட்டும் but after you will get the chance to இது behold him. மாத்திரமல்ல And not the thing is this. இயேசு மகிமையிலே வரும்பொழுது நாம் அவரை தரிசிக்க வேண்டும் And we- Jesus comes and he will have to appear in his glory, we must behold him. ஆ, ஆண்டவரே எனக்கு அந்த தரிசனம் தேவைன்னு சொல்லுங்கள் And you ask unto God, Lord, I need that vision. கத்தர் உங்களை வழி நடத்துவார் And the Lord shall lead you, நீங்கள் அவரை காண்பீர்கள் and ye shall see the Lord. யோபு என்ன சொல்லுகிறான் And what Saint Paul says, நான் அவரை காண்பேன் and I shall see him, அந்நிய கண்கள் அல்ல and not my strange என் eyes. சொந்த கண்களே அவரை காணோம் My own I shall behold him. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் My Redeemer liveth, நான் அவரை காண்பேன் and I will behold him. Hallelujah. Amen, amen, amen, amen, amen, amen, amen, amen. Amen. நான் மகிமையிலே அவரை பார்க்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க how many desire that i must see him and glory him எக்காலம் தொனிக்கும் the trumpet shall sound நாம் எல்லாரும் அவரை காண்போம் அவரோடு நாம் இணைவோம் and we all shall behold him and we will join with him அதுக்குரிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க and let us all receive the grace for it நான் அவரை பார்க்க வேண்டும் and i must see him ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ரிபக்கடா பக்கதிடா பக்கதிடா பாரியா ரிபிக்கடா பா ஆமென் ஆமென் மகிமையிலே இயேசு வெளிப்படுவார் மகிமையிலே இயேசு வெளிப்படுவார்